إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه الله تعالى يقول واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم الربا سبعون جزءا أيسرها كأن ينكح الرجل أمه أو كما قال عليه الصلاة والسلام அன்னாரின் நடிச்சுவதைகளை அணுகுமுத்தியால் எடுத்து நடந்த அருமை சகாபாக்கள் தாபகங்கள் தீர்க்க தேசிகள் யுகமுடிவு நான் வரைக்கும் இம்மண்டகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் யாபெருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித இமானின் கடமையை திருடன மதித்து அல்லாஹ் சிறக்கும் அவனது அல்லகத்தில் இறகில்லத்தில் ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹ் என்ன தெரியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் சந்தர்ப்பத்திலும் இந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சு நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தமையாக உங்களுக்கும் ஒக்கியத்தன்னும் நற்போதனை கூறுகின்றேன் சான்று பகர்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லா செல்ல சுபகான சுத்த சத்தியோர் ஒரு மார்க்கத்தை தந்து தீனில் நாட்டை எனக்கு வழங்கி அதிலும் சிலவற்றை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் ஆபமாக்கி வைத்திருக்கிறான் இன்னும் சிலவற்றை அறமாக்கி வைத்திருக்கிறான் தடை செய்திருக்கிறான் சில அனுமதித்திருப்பது நமக்கு தீங்கானதல்ல ஆபத்தானதல்ல அது மனித வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியது மனிதனுக்கு நன்மை பெருக்கக்கூடியது மனிதனை வெற்றியுமா இட்டுச் செல்லக்கூடியது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே அல்லா இன்னும் சில விடயங்களை ஆறாமாக்கி வைத்திருப்பதே தடை செய்திருப்பது நம்மை கஷ்டப்படுத்துறதுக்காக சிரமப்படுத்துறதுக்காக வேண்டியல்ல எதற்கை அவன் வேணாம் தடைத்திருக்கிறானோ திதித்து தடை விதித்திருக்கிறானோ அவைகளை நீதி செல்வதன் மூலமாக நமக்கு அழிவிருக்கிறது ஆபத்திருக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது அது மனிதனை படு பாதாள பொழியில் கொண்டு போய் போட்டுவிடக்கூடியதாக காணப்படுகின்றது அவன் தடை செய்தவைகளை விட அவன் தடுத்தவைகளை விட படாலாக்கியவைகள் அனுமதித்தவைகள் தான் நிறைய அதிகம் காணப்படுகின்றன உதாரணத்திற்காக விபச்சாரத்தை அறாமாக்கி வைத்திருக்கிறான் திருமணத்தை அடாலாக்கி வைத்திருக்கிறான் திருமணத்தை அலாலாக்கி அல்லா விபச்சாரத்தை அறமாக்கி வைத்திருக்கிறான் அதனை தடை செய்து வைத்திருக்கிறான் பல தப்புரபூசினா இன்னபூக்கான பாகிஷா நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அதை ஏனெடுத்து பார்க்காதீர்கள் உள்ளத்தால் கற்களை செய்யாதீர்கள் ஏனென்றால் அது மனிதனுக்கு மானக்கேடானதை மனிதனை ஆபத்தினை இட்டுச் செல்லக்கூடியவைகள் சந்ததிகளை தெரிய தெரியப்படுத்தாமல் இருக்கக்கூடியவைகள் அருமையான சகோதரர்களே தெரியவர்களே இங்கே விபத்தாரத்தை அறாமாக்கிய அல்லா அங்கே திருமணத்தை அடாலாக்கி வைத்திருக்கிறான் அதனை ஆசமாக்கி வைத்திருக்கிறான் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் திருமணத்தின் மூலமாகத்தான் காணப்படுகின்றது இதே போன்று அல்லாஹ் எத்தனையோ நாவல் குருசியாக அருள் சுவை மிக்க உணவுகளை அடாலாக்கி வைத்திருக்கிறான் எத்தனையோ பானங்களை ஆகமாக்கி வைத்திருக்கிறான் இதற்கு மாற்றமாக மறுபானம் போன்ற எத்தனையோ போதை வஸ்துக்களை தடை செய்திருக்கிறான் அவைகளை அறாமாக்கி வைத்திருக்கிறான் இப்படி உள்ளத்துக்கு இனிமையூட்டக்கூடிய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய எத்தனையோ கசீதாக்கள் வயிற்றுக்கள் ராசுக்களை அல்ல ஆகமாக்கி வைத்திருக்கிறான் இதற்கு மாற்றமாக ஆடல் பாடல்கள் இன்னிசை கீதங்கள் இவைகளை அல்லா தடை செய்து வைத்திருக்கிறான் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இப்படி ஒன்றை அறாமாக்கி வைத்திருந்தால் அதற்கு மாற்று வழி இல்லாமல் இல்லை இங்கே வியாபாரத்தை அலாலாக்கி அல்லா பத்தியை அறாமாக்கி வைத்திருக்கிறான் அதனை தடை செய்து வைத்திருக்கிறான் அருமை பெரியவர்களே சம்போதர்களே எந்த ஒரு வக்தியை அம்மாக்கள் சுபகானமோ இங்கே அறாமதை தடை வைத்திருக்கிறானோ அதிலே கடல் முறையளவு கூட லாபம் கிடையாது வெற்றி கிடையாது அதிலே நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது குறிப்பிடுகின்ற பொழுது என் அல்லாஹ் பக்தியை அளிக்கிறான் சதக்காவை வளர்க்கிறான் எந்த பக்தி வெளிப்பார்வையில் பொருளை வளர்ப்பது போல் தோன்றுகின்றதோ அது பொருளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த சதக்கா எந்த தர்மம் பொருளை அழிப்பது போல் தோன்றுகின்றதோ அது பொருளை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது வங்கியிலே லோன் எடுத்து வியாபாரம் செய்தவர்கள் வங்கியிலே லோன் எடுத்து வீடு கட்டியவர்கள் வாகனம் வாங்கியவர்கள் எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள் ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள் குடும்பத்தை விட்டு தலைமறைவாகின்றார்கள் அந்நியான சகோதரர்களே பெரியவர்களே அம்மா செல்ல சுபகான ஒன்றை அறாமாக்கி வைத்திருந்தால் அதிலே தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அறிவு இருக்கிறது அதிலே இழிவு இருக்கிறது அதிலே ஆபத்து இருக்கிறது அது எங்களுக்கு எத்தனையோ அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனாலதான் அவர்கள் நாயக தோழர்களுக்கு மத்தியில் மகாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் எனது அன்பு தோழர்களே உங்களை அழிவின் பாதித்து செல்கின்ற நாசத்திலே ஆழ்த்தி விடுகின்ற ஏழு விதமான பாவச்செயல்கள் இருக்கின்றன மூவிக்கால் அது சமுதாயத்தை அழிக்கக்கூடியது வீட்டை பானாக்கக்கூடியது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள சந்தோஷத்தை அகற்றிவிடக்கூடியது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்கத்துக்களையும் செழிப்புக்களையும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடியது என்று நாயக தோழர்களுக்கு மத்தியில் சகாபாக்களுக்கு மத்தியில் சொல்கின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அழிவையும் இழிவையும் ஏற்படுத்துகின்ற அந்த ஏழு விதமான பாவச்சியர்கள் என்ன என்று கேட்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதலாவதாக அல்லாதத்தில் நினைவைத்து வாடுவதாகும் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் ஏகன் தான் அவன் தனித்தவன் தான் என்றிருக்கின்ற குழந்தை அல்லாஹுடைய அறிவில் அவனது ஆற்றலில் அவனது சக்தியில் ஒரு பொருளை ஒப்பாக்குவதை அவன் மன்னிக்கவே மாட்டான் இரண்டாவதாக சூனியம் செய்வது விபச்சாரம் புரிவது எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது இப்படி அனாதையின் சொத்துக்களை சாப்பிடுவது பற்றி பத்தி சாப்பிடுவது பற்றி பத்திரித்தனமாக வாழக்கூடிய வீட்டிலே அடக்க ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அந்த பெண் அப்பாவி பெண்களுக்கு அவதூறு சொல்வது யுத்தத்திலே திறமுது காட்டி ஓடுவது இப்படி ஏழு விதமான பாவச்செயல்களை கோடிட்டு காட்டினார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லா இந்த ஏழு விதமான பாவச் செயல்களில் நமது சமுதாயத்திலே இந்த பறந்து விரிந்து காணப்படுகின்ற ஒரு பாவச் செயல் தான் வட்டி எனப்படுகின்ற ஒரு கொடிய நோய் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இதனை ஒரு பாவம் உண்ட கூட கருதுகிறார்கள் இல்லை ஒரு குற்றம் என்று கூட நினைக்கிறார்கள் இல்லை எத்தனையோ பேர்கள் இன்று தைரியம் பேசுகிறார்கள் கடை இடது கையிலே இருக்கிறது பத்தி முதலாம் என் இருக்கிறது நான் நினைத்தால் ஒரு போன் மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை திரட்ட முடியும் என்று தைரியம் பேசுகிறார்கள் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இவர்களெல்லாம் மௌக்கை சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய பயன் நேரத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் வல்லவன் அம்மா ஒரு ஆண்டை எப்படி குறிப்பிடுகின்றான் يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي الربا ஏ ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை உள்ளவர்களே சொர்க்கத்தை ஆசை வைக்கின்ற நீங்கள் நரகத்தை பயப்படுகின்ற நீங்கள் கபரை அஞ்சுகின்ற நீங்கள் அல்லாஹை பயந்து வாழுங்கள் இரையச்சத்தோடு வாழுங்கள் நீங்கள் கால் கடுக்க கடுக்க கண் சிமிட்டி சிமிட்டி ஐந்து நேரம் தொழுவதும் பதிமூன்று மணித்தியானங்கள் அதித்திருந்து தாகித்திருந்து வருடா வருடம் நோன்பு நோட்பதும் கடமை நிறைவேற்றுவதும் அல்லாவுடைய திருப்தி அடைவதற்காகத்தான் அந்த சொருக்க லோகத்தை பெறுவதற்காகத்தான் எனவே நீங்கள் அல்லாஹை பயந்து வாருங்கள் அவனை அஞ்சு நடவுங்கள் மனித வாழ்வுக்கு தீங்காக மனிதனுக்கு ஆபத்தாக எந்த ஒரு பட்டியை எச்சரிக்கையாக இருக்குமாறு சொன்னானோ அவைகளை இருக்கு தடைந்து நடவுங்கள் அவைகள எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அல்லாஹ் அவன் உலகத்திலே அனைத்து விதமான பாவச் செயல்களுக்கும் ஒவ்வொரு விபரீதங்களை வைத்து காண்கிருக்கின்றான் உதாரணத்துக்காக அருமை நபி சல்லல்லாஹு அழைப்பு செல்லம் சொன்னார்கள் மூன்று விதமான பாவச் செயல்கள் இருக்கின்றன அவைகளை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு மௌத்து வந்து உரிமையானால் அவன் குப்ரியத்துடைய நிலையில் ஈமானை இழந்த நிலையில் மரணிப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹு சல்லல்லாஹு அழைப்பு செல்லன் சொன்னார்கள் ஒரு மனிதன் முகமீனாக இருக்கும் பொழுது அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான் அவன் முகமீனாக இருக்கின்ற பொழுது மது அருந்த மாட்டான் அவனுடைய இறை விசுவாசியாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பொருளையும் களவாட மாட்டான் இந்த மூன்று விதமான பாவ செயல்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு மௌத்து ஆனால் மரணம் வறுமையானால் அவன் ஈமானை இழந்தவனாக குக்குளியத்துடைய நிலையிலே மரணிப்பான் என்றார்கள் அழைப்பு செல்லும் அருணை பெரியவர்களே சகோதரர்களே இந்த மூன்று விதமான பாவச் செயல்களும் அல்லாவுக்கு வெறுப்பான ஒரு காரியமாக இருந்தாலும் மது அருந்துவனை பற்றியோ அல்லது விபச்சாரம் புரிகின்றவனை பார்த்தோ அல்லது பொருளை கடவாடுகின்ற ஒரு திருடனை பார்த்தோ அல்லா யுத்தம் செய்யும் யுத்தம் கொடுக்க வருமாறு போர் தடுக்க வருமாறு அழைக்கவில்லை ஆனால் ஒரு மனிதன் சொல்லுகிறான் நோன்பு நோக்கிறான் கடமையை நிறைவேற்றுகின்றான் அவன் மிகப்பெரிய ஒரு இறைநேசனாக மிகப்பெரிய சமூக சேவையாளராக பாடுகிறான் ஆனால் இவர் ஒரு பக்தி தொடர்புள்ள மனிதனாக இருந்தால் பக்தியோடு வாழ்வு தரையுமையானால் அல்லாஹ் என்ன சொல்கிறார் பகதனு பிஹர்மின் மின் அல்லாஹ் இவர சூழகி அல்லாஹுடன் தூதரோடு யுத்தம் செய்ய பாருங்கள் போர் கொடுக்க பாருங்கள் என்று அல்லாஹ் சுபகானம் தாதா பக்தி என்னும் பாவச்சியலை பார்த்து தன்னோடு யுத்தம் புரிய அழைப்பதாக இருந்தால் அது சாதாரண ஒரு பாவச்சியல்கள் அல்ல அருமை பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதனை சண்டைக்கு அழைப்பதாக இருந்தால் அவனோடு போர்வெடுக்க வாருங்கள் என்று நாம் அறிவிப்பு செய்வதாக இருந்தால் இரக்கத்தோடு கருணையோடு அழைப்பதில்லை இதே போன்றுதான் அல்லா இந்த பாவச்சியலை பார்த்து பெருப்புட்டு கோபமுற்ற நிலையில் வீரா அல்லா வேதத்தோடு அழைக்கிறான் பற்றி சாப்பிடக்கூடிய மக்களே நீங்கள் என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள் என்னோடு போர் புரிய வாருங்கள் அருணை பெரியவர்களே சகோதரர்களே இந்த யுத்தம் இன்று உலகத்தின் நாலா பாகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இன்று என்ன நடக்கிறது அமெரிக்காவில் என்ன நடக்கிறது ரஷ்யாவில் என்ன நடக்கிறது இந்த பிரசித்தி பெற்ற நாடுகளில் பத்தி தொடர்பிலே ஈடுபட்ட எத்தனையோ வங்கிகள் இன்று டாம் கான்சாகி பொருளாதாரத்திலே வீழ்ச்சி கன்று இன்று தலையிலே எத்தனையோ வர்த்தகர்கள் வியாபாரிகள் தலையிலே துப்பாக்கியை வைத்து தனது உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே அம்மா எவற்றை வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அதிலே யாரும் முன்னேற்றம் கண்டது கிடையாது அதிலே வெற்றி கண்டது கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உண்மையான முகமீன்களாக இருந்தால் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் பக்தியை விட்டு எச்சரிக்கையாக இருங்கள் பக்திக்காக தோபா செய்யுங்கள் நீங்கள் முகிங்களாக இல்லையா நீங்கள் முஸ்லிம்களாக இல்லையா பத்தி எடுக்கலாம் பத்தி கொடுக்கலாம் பத்திக்கு தை வைக்கலாம் அதற்கு வழிகாட்டலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அருமை பெரியவர்களே சகோதரர்களே எந்த ஒரு பத்தி என்னும் பாவத்தில் இருந்து அழைக்க செல்லும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு இத்தைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் அறிமுகமாத காலத்தில் விஞ்ஞானத்தின் வாடகை வீசாத காலத்தில் நமக்கு உத்தரவு உபயோகித்தார்களோ எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட அந்த காலத்திலே நானும் நீங்களும் காப்பதற்கிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருணை பெரியவர்களே சகோதரர்களே இன்று அதாவது வங்கியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பத்தி இன்று காணல் எரிவரைக்கும் தனது உள்ளம் கைவரைக்கும் இன்று தலைவிரி காடிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தை இன்று அது ஆட்டி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே நாம் இன்று மாதாந்தல் கட்டுகின்ற மின்சார கட்டணங்களாக இருக்கலாம் தண்ணீர் கட்டணங்களா நீர் கட்டணங்களாக இருக்கலாம் அல்லது கையிலே பாதிக்கின்ற கையடக்க தொலைபேசிக்கு ரீலோட் போடுவதாக இருக்கலாம் எதுவெல்லாம் இந்த சமுதாயத்திலே அறந்து விரிந்து காணப்படுகின்றதோ அத்தினையிலையும் பற்றி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது பக்தி நம்மை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே இன்று நம்முடைய நாட்டின் இலங்கையின் கரண்ட் அவர் சிச்சுவேஷன் என்ன இன்று அந்நியவர்கள் இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் நமது இஸ்லாமிய பெண்களை வட்டிக்காக வேண்டிய குறிவைத்து விட்டார்கள் முஸ்லிம்களை தாக்கல் பண்ணி விட்டார்கள் ஏன் அவர்களுக்கு தெரியும் இன்று முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் கூட அவர்களது உடைமைகள் உரிமைகளை பாதுகாத்துகின்ற மானம் மரியாதை பாதுகாத்துகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் அவர்களுடைய துவா பிரார்த்தனை என்பது ஈரங்கிக்கில்லாத துப்பாக்கிக்கில்லாத மிகப்பெரிய ஒரு சக்தியை அல்லா முஸ்லிம்களுக்கு துவாவுக்கு வைத்திருக்கிறான் எனவே இந்த துவாவின் சக்தியை இழக்க செய்வது துவாவுடைய ஈமானை பறிப்பது துவாவுடைய அந்த சக்தியை இல்லாமல் ஆக்குவதற்காக அவர்கள் இன்று திட்டம் தீட்டிய அந்த திட்டங்களில் ஒன்றுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பட்டி கொடுக்கல் வாங்கல் என்பதை திணித்திருப்பது அருமையானவர்களே இதற்கு நமது இஸ்லாமிய பெண்களை காக்க வைத்து அதற்கும் சிறந்த பொருத்தமான ஒரு நேரமாக சும்மாவுடைய நேரத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஏன் வெள்ளிக்கிழமை தினமன்று நமது முஸ்லிம்கள் ஆண்கள் பள்ளிக்கு செல்கின்ற நேரம் வீட்டில் எந்த ஆண்களும் இல்லாத நேரம் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது ஆண்களில் வேலைக்கு சென்று விட்டால் பத்து மணி ஆனதிலிருந்து அவர்கள் மோட்டார் வண்டிகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் எமது இஸ்லாமிய வீடுகளுக்கு இன்று விசிட் பண்ணுகின்றார்கள் அங்கே அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் எப்படி கையாளுகின்ற முறை தெரியுமா என்ன முறையை கையாளுகின்றார்கள் தெரியுமா ஆண்கள் இல்லாத இல்லாத நேரத்தை பார்த்து அதற்காக ஆடை அணிந்து கொண்டு அந்த மோட்டார் பந்திகளில் வீடுகளுக்கு சென்று முதலாவாக கேட்பது கொஞ்சம் தண்ணீர் அருந்த தாவீங்களா கொஞ்சம் தண்ணீர் பருகத்தால் தருகின்றீர்களா நம்முடைய பெண்களும் அவர்கள் அனுதாப பற்றி பாவம் பற்றி தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் உள்ளே கொஞ்சம் அமர்ந்து குடிக்கலாமா தண்ணீரை எடுத்து குடிக்கின்ற பொழுது கொஞ்சம் குளிர்ந்த நீர் இல்லையா குளிர்பானங்கள் உமது வீட்டிலே இல்லை என்று கேட்க நம்முடைய பெண்களும் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள் அவ்வாறு குறித்தாதன பெட்டிகள் வைப்பதற்கு எனக்கு எந்த வசதியும் இல்லை அதற்கான பொருளாதாரம் வனங்கள் நம்முடன் இல்லை என்று கூறுகின்ற பொழுது அப்பொழுதுதான் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார்கள் அங்கே பேச்சு ஆரம்பிக்கிறார்கள் இந்த நவீன நூற்றாண்டிலே நாகரிகம் விரித்தாடுகின்ற இந்த காலகட்டத்திலே அதாவது ஒரு விஷயத்தில் குறித்தாதன பிரச்சனை இல்லை என்று சொல்வது மிகவும் கவலைக்கிடமான ஒரு செய்தி இந்த குளிர்சாதன பிரச்சனை வாங்குவது பெரிய ஒரு காரியம் அல்ல உங்களுக்கு பாரமான ஒரு காரியம் அல்ல நம்முடைய கடையிலே மாதாந்த கட்டணத்துக்காக வேண்டி குளிர்சாதன பெட்டிகள் வீட்டுடைய உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன ஒரு ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை அறுபதாயிரம் ரூபாவாக இருந்தால் இதன் கட்டணமாக மூவாயிரம் ரூபாய் கட்டுங்கள் மாதாந்தம் இரண்டாயிரம் ரூபாய் கட்ட கட்ட அந்த பணம் முடிவடைந்து விடும் எவ்வளவு லேசான ஒரு வழிமுறை தெரியுமா நீங்கள் ஆடைகளை துவைக்கின்ற பொழுது கை கடுக்க கடுக்க நெஞ்சி வலிக்க வலிக்க சமஸ்காரத்தை பூசி ஆடைகள் துவைக்க தேவையில்லை ஒரு வாஷிங் மிஷினை வாங்குவதற்குரிய முறை இதுதான் ஐயாயிரம் ரூபாய் கட்டுங்கள் மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் கட்ட கட்டும் பொழுது அதனுடைய பணமும் முடிவடைந்து விடும் என்று லேசாக மண்டையை கழுவிட்டு செல்கிறார்கள் தலையை கழுவிடுகின்றார்கள் இந்த பெண்களும் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆகா எவ்வளவு அழகான ஒரு வழிமுறை எவ்வளவு சிறந்த ஒரு முறைமுறை நம்முடைய கணவனுக்கும் பாரம் இல்லாத முறை அல்லவா சிந்திக்க ஆரம்பிக்கிறார் நமது கணவனோ கடையில் வேலை புரிகிறார் அவர் முதலாளியாக இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் நம்முடைய கடன் பிரச்சனையும் தொழிலாளியுடைய பிரச்சனையும் வியாபாரம் இல்லாத பிரச்சனையும் தான் முன்வைக்கிறார் அவருக்கும் பாரம் இல்லாமல் இந்த காரியத்தை கையாளுவது நல்லது காண என்று முற்பணமாக செலுத்துகிறார்கள் கணவனுக்கும் தெரியாமல் வீட்டு தலப்பாடங்களை வாங்கிவிடுகிறார்கள் அருமை பெரியவர்களே சகோதரர்களே பெண்களை அல்லாக்கல்ல சுபகான ஆசை உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறான் எந்த பெண்ணை பார்த்தாலும் வீட்டை அலங்க அலங்கரிக்க வேண்டும் வீட்டுடைய தலப்பாடங்களை சேகரிக்க வேண்டும் வீட்டுடைய கட்டிடத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெண்களுடைய ஆசையுமாக இருக்கிறது ஆனால் வீட்டுக்கு சாமான்களை சேர்க்கிறார் உபகரணங்களை சேர்க்கிறார் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இந்த கணவனும் இதனை பார்த்து பூரிப்பு அடைகிறார் இவரும் மகிழ்ச்சி அடைகிறார் நான்கு பேர்களுக்கு மத்தியில் பதாரிலே பேசுகின்றார் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி என்றால் அவர் நல்லதொரு மனைவி ஒரு சிறந்ததொரு மனைவி எனக்கு பொறுப்புகளை குறைத்து தருகின்ற ஒரு மனைவி வீட்டு சாப்பாட்டு செலவுகளாக இருந்தாலும் வீட்டு தளபாடங்களாக இருந்தாலும் எனது மனைவி தான் அதை முன்னின்று எடுக்கிறாள் நான் அணியக்கூடிய மறைவான ஆடையாக இருந்தாலும் எனது மனைவி தான் அதனை கடைக்கு போய் எடுத்து வருகிறார் வீட்டுடைய வேலைகள் என்ன பிள்ளைகளுடைய வேலைகள் என்ன அவர் வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் சென்று எடுக்கிறார் அருமை பெரியவர்களே பெரும்போதுகளே இதனை தைரியமாக கதைக்கிறார்கள் இது கூறிப்படைவதல்ல சந்தோஷப்படுவதல்ல நாளளவிலே தான் இதனுடைய விபரீதம் விளங்க வருகிறது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே எந்த பெண்களை நம்பி வாடுகின்றோமோ அவர்தான் இந்த தேச துரோகியாக வாயை மடங்களுக்கு விரோதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பெண்களுடைய தொலைபேசியை எடுத்து பார்த்தால் உற்றார் உறவினர்களுடைய பிள்ளைகளுடைய தொலைபேசி நண்பர்கள் கிடையாது அந்த போன்லே தேவை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் அத்தனை அதாவது தொலைபேசி இலக்கங்களையும் பார்த்தால் அந்த பத்திக்காரனுடைய பினேன்காரருடைய அல்லது மீன் மரக்கறி மரக்கறிக்காரர் அவருடைய தனக்கு பேசுவதற்கு அலாம் இல்லாத மகரம் இல்லாத ஆண்களுடைய அந்த டைவர்மார்களுடைய நண்பர்கள் தான் அதிகம் காணப்படுகின்றது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை திருமணம் முடித்து வாழ்க்கை நடக்க தெரியவில்லை என்றால் வாழ்க்கை நடாத்த தெரியவில்லை என்றால் பெண்களை பராமரிக்க தெரியவில்லை என்றால் அன்பாந்த வாலிபர்களே வீட்டு தலைவர்களே உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் திருமணம் முடித்து பெண்களின் வாழ்க்கையை பாதாக்காதீர்கள் பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் கொடுபோக்குத்தனமாக நடத்தீர்களே ஆனால் பொறுப்புணர்ச்சியின்றி நடத்தீர்களே ஆனால் திருமணம் முடிப்பதை விட திருமணம் முடிக்காமல் முனிவர்களாக வாழ்ந்துவிட்டு செல்வது மிகச் சிறந்தது என்று கருதுகிறேன் எத்தனையோ பெண்கள் திருமணம் முடித்து ஆணுடைய பொறுப்பு இல்லாதன் காரணமாக ஆண்களுடைய அடாவடித்தனத்தின் காரணமாக இப்படி பக்தி தொடர்புகளுக்கு ஆளாகி விபச்சாரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்நியவர்களோடு தொடர்பை திறக்கிறார்கள் வீட்டிலே நன்றாக பழகி பிள்ளை உருவாகின்ற வரைக்கும் அந்த கணவனுக்கு தெரியாது அந்த தங்கைக்கு கிடையாது மானங்கற்ற முறையில் ரோசங்கற்ற முறையில் தனது குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே ஒரு ஆண் என்ன சொல்கிறது அர்ரிஜாது கவ்வாமூன் அலன்னிசா ஆண்களே உங்களை அதாவது குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியது நீங்கள் உண்ண கொடுப்பது நீங்கள் உடுத்த கொடுப்பது நீங்கள் பராமரிப்பது நீங்கள் என்று ஒரு ஆண் சொல்லி தருகிறது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது ஒவ்வொரு வீடுகளுடைய நிர்வாகங்களும் ஒவ்வொரு வீட்டுடைய ஆட்சிகளும் இன்று பெண்ணாட்சியாக மாறிவிட்டது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே இப்படி பக்தி தொடர்புகளுக்கு ஹராமான தொடர்புகளுக்கு உங்களது பெண்களை நீங்கள் ஆளாக்குவதாக இருந்தால் அவர்கள் அணுகின்ற அபாயாவை நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் அணுகின்ற கலிசான்களை அந்த பெண்களுக்கு கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்நிய சமூகம் எதனை இன்று திட்டமிட்டார்களோ அது இன்று வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே அண்மையில் கூட நமக்கு கிடைத்த ஒரு செய்தி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு பாதிரி அவரை சாத்துக்கு வந்து அழுத வண்ணம் சொல்கிறார் எனது கையால் நூத்தி எண்பது இஸ்லாமிய பெண்களை நான் மதம் மாற்றியிருக்கிறேன் எப்படி தெரியுமா நான் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் தனது தோலில் ஐந்து லட்சம் பணங்கள் நிறைந்திருந்த ஐந்து லட்சம் பணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேக்கை ஒரு பையை தோளில் போற்றிய மன்னன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த பெண்களுக்கு பணம் கொடுத்து பொருளாதார நெருக்கடியை அவமானித்து பணம் கொடுத்து மதம் மாற்றி இருக்கிறேன் மற்றும் ஒரு முனையிலே சில வறுமையாக இருக்கக்கூடிய பிரதேசங்களை கிராமப்புறங்களை நோக்கி சென்று அந்த பெண்களுக்கு உதவியாக ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து விட்டு சொன்னேன் நீங்கள் எமது மார்க்கத்தை ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி இஸ்லாத்தில இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் முக்காடு அணிந்தாலும் சரி பேசவர் பண்ணினாலும் சரி என்னுடைய நோக்கம் உங்களது இஸ்லாத்தை சின்ன பின்னமாக்குவதுதான் உங்களது மானம் மரியாதைகளை இழந்து சொத்து செல்வங்களை நீங்கள் இழந்து உங்களது வாழ்க்கையை குத்திச்சோராக ஆக்குவதுதான் எம்முடைய நோக்கம் என்று எத்தனையோ பெண்களுக்கு நான் கூறியிருக்கிறேன் என்று இஸ்லாத்துக்கு வந்து கண்ணீர் வடித்தழுகிறார் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் வாழ்க்கை என்பது அது ஒரு விளையாட்டு இல்ல வாழ்க்கை என்பது ஒரு கரடு முரடான ஒரு பாதை கஷ்டம் வரலாம் பிரச்சினை வரலாம் தோல்விகள் வரலாம் கண்டதற்கெல்லாம் ஹராமான பட்டி தொடர்புகளுக்கு ஆளாகக்கூடாது பட்டி கொடுக்கல் வாங்கலுக்காக கூடாது இன்று வீட்டுக்காக வேண்டி நமது மனைவி உபகரணங்களை சேகரிக்கிறார் மாதாந்த கலெக்ஷனுக்காக டெய்லி கலெக்ஷனுக்காக இந்த பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிக்கிறார் ஆனால் இந்த கணவனோ காலையில் இருந்து மாலை வரைக்கும் மலைக்கு நலைந்து வெயிலுக்கு காய்ந்து அவர் வகாரிலே உழைத்த ஹலாலான பணத்துக்கு ஒரு கிலோ அரிசை எடுத்து வருகின்றார் எடுத்து வரப்பட்ட அரிசி அது அது கோத்து ஆக்கப்படுகின்ற அது கோத்து சமைக்கப்படுகின்ற அந்த ரைஸ் குக்கர் அது ஹராம் திரு நோன்பு நோட்டிருக்கிறீர்கள் மாலை நேரத்திலே இத்தாவிற்காக வேண்டி நீங்கள் பல வர்க்கங்களை அலாதான பணத்தை கெடுத்து வருகிறீர்கள் எடுத்து வரப்படுகின்ற பணம் அதால் அது போட்டு அரைக்கப்படுகின்ற அந்த சிலண்டர் ஹரா அருமையானவர்களே நீங்க சூரா பாசி நோதி குடித்தாலும் சூரா யாசி நோதி குடித்தாலும் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹராம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது அதால் மதுபானம் அருந்துவது மட்டுமல்ல விபச்சாரம் மட்டுமல்ல அதாவது அவதூறு சொல்வது மட்டுமல்ல நன்மை அறியாமலே வீட்டு தளபாடங்கள் அறமாக காணப்படுகிறது இன்று ஏழை கிழக்கனுக்காக வேண்டி மாற்று மதத்தவர்கள் நமது வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட நன்ன நம்மால் பார்க்க முடிந்தது ஊரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு பெண்கள் அபாயா கொடுத்து முக்காடு போட்டு ஹிஜாபு கட்டி ஒரு அந்நிய ஆட்டோ சாரதியோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்தேன் ஏதோ ஆனால் வந்த ஆட்டோ சார்லி கூலியை கூட்டி கேட்கிறாரோ தெரியாது ஆஜிவன் நடைபெறுகிறது போய் பார்த்தால் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே பக்தி தொடர்பாகி பக்திக்காக வேண்டி கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள் அந்த ஆட்டோ சாரதி மூலம் இன்று ஜெயில் அதாவது வட்டி பணம் கடனாக எடுத்திருக்கிறார்கள் இருவருக்கும் ஆஜிவன் போகிறது விதவைகள் என்று நினைத்து பார்த்தால் ஒரு பெண் என்னுடைய கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறார் மற்றவருடைய பெண் பஜாரிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அன்பாண்ட கணவன்மார்களே அன்பாண்ட சகோதரர்களே வீட்டிலே விடயத்திலே கொஞ்சம் விழுப்புணரோடு இருங்கள் பொறுப்புணர்ச்சியோடு இருங்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ பெண்கள் பட்டிக்காக பணம் எடுத்து அதனை கொடுக்க முடியாமல் தனது கத்தை விட்ட வரலாறு அந்நிய ஆண்களோடு ஓடிப்போன வரலாறு நமது சமுதாயத்தில் இருக்கிறது எனவே தான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அல்லாவை பயந்து சொல்கிறேன் இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த நாட் பல்லின மக்கள் சரிந்து வாழக்கூடிய இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய நாமும் நமது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டுமா தன்னை நம்பி வந்த தனக்கு கீழா பாடுகின்ற பெண்களை உரிய முறையில் அவதானியுங்கள் ஒரு புரட்சியோடு குடும்ப நிர்வாகத்தை அழகாக வழிநடத்துங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே இந்த பக்தி தொடர்புக்கு நமது பெண்கள் ஆளாகுவதற்கு பக்திக்காக கடன் வாங்குவதற்கு செய்வதற்கு நமது கணவன்மார்களும் ஒரு காரணமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களால் வீட்டுக்கு தேவையான பணத்தை சரியாக கொடுக்கிறார்கள் இல்லை நம்முடைய நண்பர்களோடு ஏதாவது வைபவத்திலே ஆயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழித்துக் கொட்டுகிறார்கள் ஆனால் தன்னை நம்பி வந்த அனாதான மனைவிக்கு வீட்டு தேவைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செலவென்றால் ஐநூறு ரூபாவை கொடுத்து விடுகிறார் இதனால் இந்த பெண் தன்னுடைய பிரச்சனையை யாரிடம் சொல்ல முடியாமல் இக்கட்டான கட்டத்திலே அடுத்த வீட்டு பெண்ணிடம் ஆயிரம் ரூபாய் கடனாக கேட்கிறாள் அந்த வீட்டு பெண்ணோ இந்த ஆயிரம் ரூபாவை எடுத்து ஏன் பத்து நாள் கொடுப்பதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் நீங்கள் சிந்திப்பீர்கள் இது உங்களுக்கு கஷ்டமானதுதான் ஆனால் இதற்கு சிறந்த ஒரு முறைதான் பக்கத்து கிராமத்திலே பக்கத்து ஊரிலே பத்திக்காக வேண்டி கடன் கொடுக்கப்படுகிறது அங்கே சென்று ஆயிரம் ரூபாய் எடுத்தார் எடுத்தால் மாதாந்தம் அதாவது வாராந்தம் இருநூறு ரூபாய் வீதம் ஐந்து ஆறு வாரத்தில் கட்டி முடிக்கலாம் கட்டி முடிக்கின்ற பொழுது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் தருகிறது இந்த பெண்ணில் யோசிக்கிறார் இது இலங்குவான வழிமுறை என்று ஆயிரம் ரூபாய் பட்டியலை ஆரம்பித்தவர் பல லட்சக்கணக்கான ரூபாவுக்கு இன்று சிக்காகி கொண்டிருக்கிறார் ஆத்திரத்திலே அவள் பாவத்திலே மாற்றிக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ பெண்கள் இப்படி கடன் எடுத்துவிட்டு அந்த கடனை கற்ற முடியாமல் இன்று வெளிநாட்டுக்கு கடலில் கடந்து சென்றிருக்கிறார்கள் அங்கேயும் சென்று மற்ற நாட்டு ஆண்களோடு குடும்ப வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அருமை பெரியவர்களே சகோதரர்களே எனவே தான் பெண்களை நிதானமாக வலியுறுத்துங்கள் பொறுப்புணர்ச்சியோடு பாருங்கள் இறக்க சிந்தனையோடு பாருங்கள் சம்பவங்களை சொல்வதாக இருந்தால் அடுக்கிக் கொண்டு சொல்லலாம் எனவே இப்படி வறுமை குடும்பத்திலே வாழுகின்ற வறுமை கோட்டிலே வாழுகின்ற எத்தனையோ குடும்ப குடும்பங்கள் பச்சைக்கு ஆளாகி குடும்பம் சின்ன பின்னமாக்குவதற்கு இந்த கண்ணந்த ஊர்ல இருக்கக்கூடிய தனபந்தர்களும் ஒரு காரணம் அருமையானவர்களே நல்ல தனபந்தர்களும் சமூக சேவையுள்ள ஆசையுள்ள ஆர்வமுள்ள சமூக சேவை செய்யக்கூடிய தர்ம கருத்தாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அல்லா செல்வத்தை கொடுத்தும் கூட இன்று சுயநலத்தோடு வாழக்கூடிய தனது குடும்பம் தனது வீடு தனது தோட்டம் என்று ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு இன்று சுயநலத்தோடு வாழக்கூடிய ஜனவந்தர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறான ஒரு விபரீதத்துக்கும் நாளை தியாமத்திலே நாளையில் இவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ஏனிலை தெளிவாக சொல்கிறேன் என்றால் இன்று அல்லாஹுக்கு பொதுவாக ஐந்து நேரம் தொழுது கொண்டு பயமச்சத்தோடு வாழக்கூடிய ஏழை மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தனக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது சதாதான முறையில் வசதி படைத்த ஒருவரிடம் போய் தனக்கு ஒரு ஐயா ரூபாய் தாருங்கள் என்றார் அவரது இல்லாத பஞ்சத்தையும் கஷ்ட சட்டத்தையும் முன்வைக்கிறார் இதனால் அதாவாக முயற்சி செய்து செய்து இயலாத தருணத்திலே அருமையானவர்களே பட்டியலே கால் வைக்கிறார் பாவத்துக்கு ஆளாகிறார் இது குரான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது காதல் பக்ரு எப்போ குப்ரா இந்த ஏழ்மை இருக்கிறது மனிதனை கூப்பிடின் பால் பாவத்தின் பாதிக்கு செல்லும் என்று ரசூலுல்லாஹி செல்லும் அன்றே சொல்லி இருக்கிறார்கள் எனவே அலாலான முறையில் முயற்சி செய்தால் அவை ஆதரியுங்கள் வரவேற்குங்கள் கை கொடுத்து உதவுங்கள் ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு முன்பு குரான் அனீசை படித்து வெளியேறு ஆனிமா ஒரு மௌலவியா இஸ்லாமிய பெண் வறுமையினால் பாதிக்கப்பட்டால் தனக்கு இக்கட்டான ஒரு கட்டத்தில் ஐயாயிரம் ரூபாய் அதனிடத்திலும் கடன் கேட்டார் கொடுக்க சக்தி பெற்றவர்கள் கைவிரித்து விட்டார்கள் தனது இல்லாத சாத்திய போட்டுகளை முன்வைத்தார்கள் நாளடைவிலே ஒரு அந்நியவரால் அந்த உதவி கைகூடப்பட்டது அந்நியவரால் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணும் பத்தி பணத்துக்கும் அந்நியுடைய உதவிக்கும் ஆளாகி இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிய சரித்திரம் அது வெளிநாட்டிலே அல்ல நமது நாட்டில் நடந்திருக்கிறது அன்பாண்டவர்களே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் அல்ல ரத்த கண்ணீர் வலிக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நமது நாட்டில் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒவ்வொரு செயல்களுக்கும் ஜனவந்தர்கள் அதில் சொல்லியாக வேண்டும் அன்பாந்தவர்களே எனவேதான் டிசம்பர் வருகிறது பிள்ளைகள் புத்தகங்களை வாங்குவதற்கு ஆடை தைப்பதற்கு எத்தனையோ அனாதைகள் எத்தனையோ ஏழைகள் கன்னத்திலே கை வைத்து யோசிக்கின்ற ஒரு காலம் என்னென்ன தேவை இருக்கிறதோ காலத்துக்கு தேவையான சதக்காக்களை கொடுங்கள் தனது பிள்ளைகளுக்காக வேண்டி செலவழிப்பது போல ஏழை சார்களையும் தேடி செலவழியுங்கள் உங்களிலே ஒரு நிர்வாகம் ஒரு வயிற்று சக்கா எனப்படுகின்ற ஒரு கடனுதவி வழங்கப்படுகின்ற ஒரு சங்கம் உருவாகி பற்று பிரச்சினையை முடித்து விடுங்கள் பொருளாதார நிலைமையை ஆராய்ந்து ஏழைகளுக்கு கை கொடுங்கள் அன்பாண்டவர்களே ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் அந்நியவர்களுடைய பாதை மட்டுமல்ல வீடு மட்டுமல்ல சூழல் அழகாக காணப்படுகிறது ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் உண்மையான சுத்தமான மார்க்கத்தை ஏற்றவர்கள் சுத்தமாக வாழுகின்றவர்கள் என்று பாதை வழியாக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களே இந்த பாவத்துக்கு தோபா செய்யவில்லை என்றால் பட்டியை விட்டு விலகி நடக்கவில்லை என்றால் காலப்போக்கிலே நம்முடைய சமுதாயம் மாற்று சமுதாயமா மாறி இரத்த கண்ணீர் விழுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டில் மாறிவிடும் எனவேதான் பாவத்திற்கு தோபா செய்யுங்கள் சூழலை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்கு பார்த்தாலும் அந்நியவர்கள் பார்த்து கொக்கரிக்கின்ற அளவுக்கு காரி துப்புகின்ற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இன்று சீர்கட்டு கிடக்கிறது அந்த ஒரு கலாச்சாரம் அவர் தலைநகர் மட்டுமல்ல கிராமப்புறங்களில் காணப்படுகின்ற ஒரு ஒரு கீடமான ஒரு செய்திதான் ஒடுக்க கேடான ஒரு செய்திதான் இஸ்லாமிய பெண்களை இன்று தனியார் வகுப்புக்கு செல்வதாக இருந்தாலும் பாடசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு பயணம் செல்வதாக இருந்தாலும் இன்று இன்சிப்பது நக்கல் அடிப்பது இன்று அவர்களை பிரச்சினைக்கு ஆளாக்குவது நம்முடைய இஸ்லாமிய வாலிபர் செய்பவர்கள் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய செயற்பாடுகள் சீராகவில்லை என்றால் ஒழுக்கங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் ஒரு மியன்மார் அல்ல இரண்டு மியன்மார் அல்ல நூற்று கணக்கான மியன்மார்கள் நமது நாட்டிலும் வீட்டிலும் உருவாகும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவேதான் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தங்கைகள் உடன் பிறந்த பெண்கள் என்று உள்ளத்தால் மதித்து அவர்களது மானத்தை பாதுகாருங்கள் மரியாதை பாதுகாருங்கள் கண்ணியத்தோடு வாழுங்கள் அந்தந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதற்காக வேண்டி ஒவ்வொரு கிராமப்புறங்களில் தான் நகரப்புறங்களில் தான் அதற்கு வழியை கையாளுங்கள் எந்தெந்த வீடுகளிலே பட்டி தேர்வுகளுக்கு ஆளாகி அந்த பாவத்திலே சிக்குண்டு இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஏதோ தெரியாமல் தவறு செய்துவிட்டார்கள் அதற்காக வேண்டி அவர் தவறுகளை மறைந்து ஜனபந்தர்கள் முன்வாருங்கள் மாற்று வழியை கையாளுங்கள் அது கையாளப்படுகின்ற பொழுதுதான் சமுதாயத்திலே சிறந்த ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் எனவேதான் எந்த ஒரு பாவ பற்றி நன்மை ஆற்றுந்திருக்கிறதோ அவைகள் இருந்து வல்லவன் அல்லா என் அனைவரையும் பாதுகாத்து தருவானாக யா என்னுடைய பாவங்களை மன்னி தருவாயா எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னி தருவாயா அறிந்தும் அறியாமலும் இருந்தும் தெரியாமல் செய்கின்ற எல்லா பிள்ளைகளை நீயே பொறுத்தருவாயாக எம்முடைய வியாபாரங்களை அலாலாக்கி தந்தருவாயாக இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சியில இருந்து எமது இஸ்லாத்தை முஸ்லிம்களை நீ பாதுகாத்து தருவாயாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக எமது இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கிடுவாயா சொர்க்கத்தை கலந்தற்காரர்களாக மாற்றுவாயாக எம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆடமி